ஸ்தலம் சீர்காழி சோழநாடு காவிரி வடகரை மைமர பூங்குழல் கற்றை துற்ற மான் விழி மங்கையோடும் பொய்மொழியாமரையோர்களித்த புகழி நீலாவிய புண்ணியனே எம்மிரையே முக்கண்கிசாயன் முக்கண்கீஷாயன் நேசவிதென் கொல் சொல்லாய் மெய்மொழி நான் மறையோர் மிழலை வெண்ணிழி கோயில் விரும்பியதே கழல் மல்கு பந்தோடம்மானை முற்றில் கற்றவர் சிற்றிடை கன்னிமார்கள் பொழில் மல்கு சோர் சோற்பயிற்றும் புகழி நிலாவிய புண்ணியனே எழில்மலரோன் சிரமேந்தி உண்டோரின் புரு செல்வமிதென் கொல் சொல்லாய் மிழலையுள் வேதியரேத்தி வாழ்ந்த விண்ணிழி கோயில் விரும்பியதே கன்னியராடல் கலந்து மிக்க கந்துகவடை கலந்து தொங்க பொன்னியல் மாடம் நெருங்கு செல்ப புகழி நிலாவிய பொன்னியனே இன்னி செய்யாள் மொழியாளோர் பக தெம்மிரையே கொல் சொல்லாய் மின்னியல் நுண்ணிடையார் மிழலை விண்டிழி கோயில் விரும்பியதே நாகப்படந்திகழல் குல்மல்கு நன்னூதல் மான் விழி மங்கையொடும் புகவனம் பொழில் சூழ்ந்த அந்தன் புகழினிலாவிய புண்ணியனே ஏக பெருந்தகையாய பெம்மான் எம்மிரையே இதன் கொல் சொல்லாய் மேக மூரிஞ்செயில் சூழ்மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே சந்தளரேருதடங்குள் கொங்கை தையலோடும் தளராத வாய்மை புந்தியினால் மறையோர்களே தூ புகலி நீலாவிய புண்ணியனே எந்த பயாளுடைய பையாளுடையீசயம்மாயம்மீரையே இதன் கொல் சொல்லாய் வெந்த வெண்ணீரண்ணிவார் மிழலை விண்டிழி கோயில் விரும்பியதே ஈப்பி சுராமகரந்தாங்கி நிறந்த தரங்கம்மினே பொங்கொலி நீர் சுமந்தோங்கு செம்மை புகழி நிலாவிய புண்ணியனே எங்கள் பிராணிமையோர்கள் பெம்மான் எம்மிரையே இது என் கொல் சொல்லாய் பெங்கதிர் தோய் பொழில் சூழ்மிழலை விண்டிழி கோயில் விரும்பியதே காபரி பிழம்பகனோக்கி காம்பன தோழியோடும் கலந்து பூமறு நான் முகன் போல் வரைத்து புகழி நிலாவிய புண்ணியனே இமவனே தெரியாட்டுகந்த எம்பெருமானிதன் கொல் சொல்லாய் விமறு தன் பொழில் சூழ்மிழலை விண்டிழி கோயில் விரும்பியதே இலங்கையர் வேந்தெழில் வாய்த்த திண்டோழிற்றலரவோ வீரலோற்றியைந்து புலங்களை கட்டவர் போற்ற அந்த புகழி நிலாவிய புண்ணியனே இலங்கெறியேந்தி நின்றெல்லியாடும் எம்மீரையே இதன் கொல் சொல்லாய் விலங்களொன் மாளிகை சூழ்மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே செரிமோளரே தபிசேரி யாரும் செற்றதில் விற்றிருந்தானோ மற்ற பொரியரபத்தனையானும் கணாம் புகலி நிலாவிய புண்ணியனே எரிமழுபூடிளமான் கையின்றி இருந்த பிரானிதன் கொல் சொல்லாய் வெறி கம்பள் பூம்பொழில் சூழ்மிழலை விண்டிழி கோயில் விரும்பியதே பத்தர் கண்டம் பணிந்தேத்த வாய்த்த பான்மயதன்றியோ பல்சமணும் புத்தரும் நின்றலர் தூற்ற அந்தன் புகழி நிலாவிய புண்ணியனே எத்தபத்தோர்குமில காய் நின்ற எம்பெருமானிதன் கொல் சொல்லாய் வித்தகர்வாழ் பொழில் சூழ்மிழலை விண்டிழி கோயில் விரும்பியதே விண்டிழி கோயில் விரும்பி மேவும் வித்தகமென் கொலிதென்று சொல்லி புண்ணியனை புகழின் நிலாவு பூங்கொடியோடிருந்தானை போற்றி நண்ணிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி நான் மறை ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணியல் பாட வல்லார்களிந்த பாருடுவிண் பரிபாலகரே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி சுவாமி நேத்ரார்பணேஸ்வரர் அம்பாள் சுந்தர குஜாம்பிகை திருச்சிற்றம்பலம்